திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவெண்காடு திருச்சிற்றம்பலம் மந்திரமறையவை வானவரோடும் இந்திரன் வழிபட நின்ற எம்மீரை வெந்தவண் நீற்றர்வெண் காடு மேவிய அந்த முதலுடை அடிகளல்லரே படையுடை மழுவினர் பாய்புலி தோலின் உடைவிரி கோவணம் உகந்த கொள்கையர் பிடையுடை கொடியர்வண் காடு மேவிய சடையிடை பூனல் வைத்த சதுரரல்லரே பாலொடு நெய்த பலவூ மாடுவர் தோலொடு நூலேழை துதைந்த மார்பினர் மேலவர் பரவுவெண் காடு மேவியன் ஆலமதமர்ந்தயம் அடிகளல்லரே ஞாழலும் சேருந்தியோ நறுமலர் பொன்னையும் தாழைவெண் கூறு கையல் தையங்கு காணலில் வேழமதூரித்த பெண் காடுமேவியே யாழினதிசையுடை இறைவரல்லரே பூதங்கள் பலவுடே புனிதர் புண்ணியர் ஏதங்கள் பல ஏடர் தீர்க்கும் எம்மீரை வேதங்கள் முதல்வர் வெண் காடு மேவியன் பாதங்கள் தோழ நின்ற பரமரல்லரே மன்னவர் விண்ணவர் வணங்க வைகளும் எண்ணிக தேவர்கள் இறைஞ்சும் எம்மீரை விண்ணவர் போழில் கொள்வெண் காடுமேவிய அண்ணலையடி தோழ அல்லலில்லையே நயந்தவர் கருள் பல நல்கி இந்திரன் கயந்திரம் வழிபட நின்ற கண்ணோதல் வியந்தவர் பரவு வெண் காடு பயந்தருமழுவுடை பரமரல்லரே மலையுடன் எடுத்த வல்லற கண்ணில் முடி தலையுடன் நேரி தருள் செய்த சங்கர விலையுடை நீற்றர் வெண் காடுமே அலையுடை பூனல் வைத்த அடிகளல்லரே எடவிழ்நருமலர் அயனும் மாலுமாய் தேடவும் தெரிந்தவர் தேரகீர்கிலார் விடமதுடைய வெண் காடுமேவிய மேவிய ஆடலையமர்ந்த அடிகளல்லரே போதியர் பிண்டியர் பொறுத்த மில்லிகள் நீதிகள் சொல்லியம் கீர்கீழார் வேதியர் பரவு வெண் காடு ஆதியை அடி தோழ அல்லலில்லையே நல்லவர் பூகலியுள் ஞான சம்பந்தன் செல்வனன் சிவனூரை திருவெண்காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தோ வல்லவர் அல்லலோடருவினை அருதல் ஆணையே திருச்சிற்றம்பலம் சுவாமி ஸ்வேதாரண்யேஸ்வரர் அம்பாள் பிரம்ம வித்யா நாயகி திருச்சிற்றம்பலம்